திருச்சிற்றம்பலம் திரு கருவூர் தேவர் இயற்றிய திரு இசைப்பா ஸ்தலம் திருக்களந்தை ஆதித்தேச்சரம் திருச்சிற்றம்பலம் கலைகள் தம் பொருளும் அறிவுமா என்னை கற்பினில் பெற்றெடுத்தெனக்கே முலைகள் தந்தருளும் தாயினோ நல்ல முக் கணானுரைவிடம் போலும் மலை குடைந்தனைய நெடுநிலை மாட மருங்கெலாம் மறையவர் முறையோத்து அலை கடல் முழங்கும் அந்த நீர் கலந்தை அநீதிகள் ஆதி தேச்சரமே சந்தன களபம் துதைந்த நன்மேனி தவளவென் பொடி முழுதாடும் செந்தழல்லுருவில் பொலிந்து நோக்குடைய திருநுதலவர் கிடம் போலும் இந்தன விலங்கல் எரி புனந்தீப்பட்டு எரிவதொத்தழு நிலை மாடம் அந்தணரழலோம்பலை புனர் கலந்தை அணி திகழாதி தேச்சரமே கரியரே இடந்தான் செய்யரே ஒரு பால் கழுத்திலோர் தனிவடம் சேர்த்தீ முறிவரே முனிவர் தம்மொடால் நிழற்கீழ் முறை தெரிந்தோருடம்பினர இருவரே முக்கண்ணார் பெருந்தடந்தோள் இறைவரே மறைகளும் தேட அரியரேயகில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதி தேச்சரமே பழையராம் தொண்டர்க்கு எளியரே மிண்டர்க்கு அரியரே பாவியேன் செய்யும் பிழையெல்லாம் பொறுத்தென் பிணி பொறுத்தருளா பிச்சரேனச்சராமிளிரும் குழையராய் வந்தெங் குடி முழுதாளும் குழகரே ஒழுகு நீர்கங்கை அழகரேயாகில் அவரிடம் கலந்தை அணி திகழாதி தேச்சரமே பவளமே மகுடம் பவளமே திருவாய் பவளமே திருவுடம்பதனில் தவளமே களபம் தவளமே புரி நூல் தவளமே முருவலாடரவம் துவளுமே கலையும் துகிலுமே ஒரு பால் துடியடை இடமருங்கொருத்தி அவளுமேயாகில் அவரிடம் கலந்தை அணி திகழாதி தேச்சரமே நீலமே கண்டம் பவளமே திருவாய் நித்திலம் நிறை திலங்கினவே போலுமே முருவல் நிறைய ஆனந்த பொழியுமே திருமுகம் ஒருவர் கோலமே அச்சோ அழகிதே என்று குழைவரே கண்டவருண்டது ஆலமேயாகில் அவரிடம் கலந்தை அணி திகழாதி தேச்சரமே திக்கடா நினைந்து நெஞ்சிடிந்துருகும் திறத்தவர் புறத்திருந்தலச மைக்கடானைய என்னையாள் விரும்பி மத் மற்றொரு பிறவியற் பிறந்து பொய்கடாவண்ணம் காத்தென கருளே புரியவும் வல்லரே எல்லை அக்கடாகில் அவரிடம் கலந்தை அணி திகழாதி தேச்சரமே மெய்யரே மெய்யர்க்கு இடு திருவான விளக்கரே எழுது கொள்வளையாள் மையரே வையோ பலி திரிந்துரையோ மயானரே உளங்கலந்திருந்தும் பொய்யரே பொய்யர்க்கு அடுத்தவான் பழிங்கின் பொருள் வழி இருள் கிழி தெழுந்த ஐயரேயாகில் அவரிடம் கள்ளந்தை அநீதிகளாதி தேச்சரமே குமுதமே திருவாய் குவளையே களமும் குழையதே இரு செவி ஒரு பால் விமலமே கலையோ உடையரேஷடை மேல் மிளிருமே பொறிவரிநாகம் கமலமே வதனம் கமலமே நயனம் கனகமே திருவடி நிலை நீர் அமலமேயில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதித்தேச்சரமே நீரணங்க சும்பு கழனி சூழ்கலந்தை நிறை புகழ் ஆதித்தேச்சரத்து நாரணன் பரவும் திருவடி நிலை மேல் நலமலி கலை பயில் கருவோர் ஆரணம் மொழிந்த பவளவாய் சுரந்த அமுதம் அமுதம்பூரிய தமிழ் மாலை ஏரணங்கிரு நான் இரண்டிவை வல்லோர் இருள் கிழித்தெழுந்த சிந்தையரே சுவாமி ஆதித்தேஸ்வரர் அழகியநாதர் அம்பிகை பிரபாநாயகி திருச்சிற்றம்பலம்